ஆகைய நான் மறையவனும் நீயே ஆதலறிந்து அறிந்து யான் யாவரினும் கடையனாய நாயினியின் ஆதலையும் நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்பேன் சொல்றோம்ல சில நீங்கள உள்ள போக முடியாது பந்தல் உள்ள உள்ள போக முடியாது எல்லாம் தடைப்படுத்திருப்பாங்க யாரையா பொய்யா அப்படிமா அங்க யார் தெரியவாப்பா இந்த இந்த கல்யாணத்துல அவருக்கு நான் பையன் விடுறா அப்படின்னு அப்படி சொன்னோம் அப்படிங்களான்னு விடுவான் அது மாதிரி இங்க எல்லாம் மறைகளுக்கெல்லாம் தலைவனாக பெருமான் நான் ரொம்ப கடைசி ஆளு ஆனாலும் என்ன சொல்றேன் யாவரினும் கடைய நாய நாயினின் இருந்தாலும் அங்க உள்ள எல்லா மறைகளுக்கு மறைகளா இருக்காரு பாருங்க அவரு தான் என்ன ஆட்கொண்டது அப்படியா அப்பன்ன நீ வாயா அப்படின்னு அழைச்சிட்டு போடுவான் நாயி நீ நாதலையும் நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கு ஒரு அன்பன் என்பேன் உனக்கு நான் அன்பன் சொல்லிட்டு இருக்கிறேன் உனக்கு அன்பன் சொல்றதுக்கு கொஞ்சம் கூட அருகதை இருக்கா எனக்கு இல்லை அப்படிதோ சொல்லிட்டு இவ்வளவு கீழ்மையாக தன்னை அப்படியே ஆக்கி கொண்டு பேசுவது அவருடைய உள்ளம்தான் நான் நான் உனக்கோர் அன்பன் அன்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய் சரி அப்படியாவது நீ ஆண்டு கொண்டது எதனால அதே சரி தொலைறான் என்ன பண்றது போ அவனும் தான் நம்ம அன்பரா இருக்கட்டும் என்று நீ அடியார் பட்டியலில் சேர்த்துட்ட சேர்த்துட்ட என்ன பண்றது அதனால ரொம்ப மார்க் கம்மியா இருக்குது மற்ற எல்லாத்துலயுமே பதினஞ்சு இருபத்தஞ்சு வாங்குற ஆள எப்படிதான் மேல போடுறது முடியாது ஆனா நாலு பேர் நம்ம கீழே இருக்கவங்க ஐயா ரொம்ப கடுமையானவங்க ஏழையானவங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க சரி விட்டு அப்ப என்ன நல்லவா தெரடுன்னு போடும் தெரடுன்னு தேர்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ்ல போட்டு பாஸ் பண்ணி வைக்கலாம் ஏன்னா இது போட்டால் ஒளி அது வந்து ஜென்மத்துக்கு கரையாறாது சொல்லுவான் ஐயா உங்க காலத்துல ஆகல அவ்வளவுதான் அவன் மாடு மேய்க்க வேண்டியதான் சரி ஒரு ஆன்மா மாடு மாய்க்காம இல்லவா ஏதோ மாணவர்களை மேய்ச்சிக்கிட்டு இருக்கட்டும்னு விட்டுறாங்க <laughs> அப்படி போடுது அது மாதிரி அது மாதிரி ஒண்ணுமே இல்லாதத அப்படி தூக்கி விடுறது என்ன வேற என்னதான் பண்றது வாங்க வாங்க வாங்க இப்படி வந்திருக்கேன் சென்ற முறை கூட ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய் அடியார்தாம் இல்லை ஆமா அதனால வந்து என்னை ஆண்டு கொண்டாய் ஒரு கால் பாருங்க இப்படி ஆட்கொண்ட பிறகு இருக்கு என்ன ஞாபகம் ஆனா அவருக்கு வேற ஒன்ன விட்டா கதி இல்லையா அதனால அடியவன் ஆக்கிட்டா அப்படிங்கிறது எனக்குமே அதான் சொல்றேன் எதுவுமே கிட்டுற வரைக்கும் பெரிய இதா இருக்கும் கிட்டி விட்டுன்னா அப்ப ரொம்ப லேசா போடும் சின்னதா போடும் நமக்கு எப்பவுமே அப்படிதான் ஒரு மலை எப்படியாவது என் வாழ்நாள் அந்த பாப்பா கல்யாணத்தை முடிச்சுட்டேன் என் பரப்ப சரி இருந்து இருந்து பாப்பா கல்யாணத்தை முடிச்சிருப்பான் முடிச்சுட்டா என்னையா பெரிய பலூன் சொன்னீங்க முடிஞ்சு போச்சு இனிமே கவலை இல்லைன்னாரு அது என்ன பண்றது அவ வாயு வருமா இருக்கிறா அதனால அவள் நல்ல குழந்தை நல்லபடியா பிறந்து கிடந்து அது ஆகணுமேன்னு கவலை இப்ப ரெண்டாவது இப்ப எது கல்யாணம் ஆனது போட்டுது இப்ப புள்ள பிறக்கிறதா போச்சு இப்படி பார்த்தா கடைசியில கொண்டு இருக்கிற வரைக்கும் கவலை தான் அதனால ஆயினேன் ஆதரால் ஆண்டு கொண்டாய் அடியார்தாம் இல்லையே உனக்கு அடியாரா இல்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இருந்தாலும் கருணையினால் என்னை ஆண்டு கொண்டாய் அன்றி மற்றோர் பேயனேன் இதுதான் நின் பெருமை என்றே அல்லது அடியார் இல்லாமையினால என்ன ஆட்கொண்டாயானா அப்படி இருக்க முடியாது ஏன்னா எத்தனை அடியா இருக்கிறாங்க அல்லது பின் எதனால என்ன ஆட்டு ஆட்கொண்டிருக்கணும் இந்த மாதிரி கீழானவனையும் தான் அந்த பெருமைக்கு அழகன் என்று கருதி அதனால என்ன மேல கொஞ்சம் உணர்ந்தியோ எப்படியோ ஆக எனக்கு தகுதி இல்லை என்னை ஆட்கொண்டதோ என்னை ஆட்கொண்டு மேல இந்த மாதிரி ஒரு அருமையான அந்த அருள் அனுபவத்தை எல்லாம் கொடுத்ததோ எனக்கு சத்தியமா தகுதி ஒண்ணு வேற யாரும் அடிவு இல்லாம சரி தொலைறான் இங்க போ வாட்டு அனுப்பியா அல்லது இப்படிப்பட்ட கீழானவனையும் நாம் மேல் கொண்டு வந்தாதான் பெருமை என்று கருதி செஞ்சியோ எப்படியோப்பா இப்படி எல்லாம் எண்ணுகிற உள்ளம் பாருங்க அதனால பேயனேன் இதுதான் நின் பெருமை என்றே எம்பெருமான் என் சொல்லி பேசுகிறேன் எப்படித்தான் உன்னை பேச முடியும் என்ன சொல்ல முடியாது எப்படி பாடினரோ என்ற ஒரு பாட்டு இருக்கு மாதிரி எப்படி நாம் பெருமானி பேசுவது பேச முடியாது ஆனாலும் எப்படி பேசணும் உண்மையா பேசில் தாம் ஈசனே எந்தா எந்தை பெருமானே என்றென்றே பேசி பேசி பேச்சுன்னு வந்ததுன்னா என்ன பேசணும்னாரு அது பெருமானை பற்றிய பேச்சா இருக்கணுமா அது எப்படி பேசணும்னாரு ஈசனே என்றும் பேசலாம் பேசலாம் எந்தாய் என்றும் பேசலாம் எந்தை பெருமானி என்றும் பேசலாம் இப்படி பேசணும் ஆவி ஈசனே என்றோ எந்தா என்றோ எந்த பெருமானி என்றோ என்றென்றே பேசி பேசி அதை தவிர வேறு எது வாயில வரவே கூடாது அப்படி பேசி பூசில் தான் சரி உடம்புல ஒண்ணு பூசுறோம்னு சொன்னா அது எது பவுடர் கூட இந்த பக்கமே வரக்கூடாது திருநீர் தான் பூசுறதுன்னு எடுத்துட்டோம்னு சொன்னா சுவா சுவா சுவா அப்படி எடுத்துட்டு ஒன்னு கிழக்கோ வடக்கோ நோய்க்கு அப்படி ஏதேனும் உடம்புக்கு பூசுறதுன்னா சீக்குவல் டு தான் அது எப்படி சொல்லணும் பெரும் பெருமானை நோக்கி பூசணும் பூசில் தான் திருநீரே நிறைய பூசி ஏன்னா அவரே அதான என்ன பூசுவதும் வெந்நீர் பூண்பதும் பொங்கரவம் பெருமான அறிஞ்சிட்டான் அவன் ஏதேனும் பூசி இருக்கான்னு சொன்னா சீக்கிரட்டு ஐயா ஒரு கால் வந்து எந்த பவுடர் பூசுறதுன்னு தெரியல அப்படின்னாரு மாக்கு திருநீர் தான் பூசுவார் அது ஒண்ணுதானே சரி ஏதேனும் ஒரு கழுத்துல போட்டுக்கிட்டாருன்னு என்ன பாம்பு தான் ஏ சார் ஒரு மைனர் செயின் போக்குவரத்து மூச்சு அட வேணாம் ருத்ராட்சம் நேபாளம் ருத்ராட்சத்தையாவது ஏதேனும் வாங்கி ஒரு அஞ்சு முகம் ஆறு முகம்னு சொல்லி கேட்டு போடுறேன் அதை பூணு ஏதேன்னு கழுத்துன்னு ஒரு மனுஷன் போட்டுக்கிட்டாருன்னா ஒரு பாம்பு போட்டுக்கும் பூண்பதும் பொங்க சரி அந்த பாம்பாவது தண்ணி பாம்பா இருந்தா பரவாயில்ல ஏன்னு கேளு அது பாட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் போக்கும் வரவும் புனக விழா புண்ணியனி அப்படியே திருவாசகம் படிச்சுக்கிட்டு இருக்கும் எது தண்ணி பாம்பு இது பூண்பதும் பொங்கரவும் அப்படியே யார் வந்தாலும் சரி முதல்ல இது வரவேற்பு கொடுக்கும் அப்படி கொடுத்தா என்ன பண்ணுவான் அரை வாயா போவான்ட்டு போடுவான் சுந்தரமூர் சுவாமியில தான் உனக்கு இந்த மாதிரியா அடியவரே எல்லாம் வரமாட்டாங்க தெரியல எவன் வருவேன் பாம்பு மூசு மூசுன்னும் புசு புசுன்னு சீருதான் எவன் எவன் வருவேன் அவன் உங்ககிட்ட ஒரு ஆள் வராதியா ஒண்ணு இப்படி இருக்கிறத மாத்திக்க இல்ல இந்த பக்கம் ஒரு ஆள் திரும்பாது சொன்னா எதுனாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க இப்படி எல்லாம் பாவம் பாம்பு மூசு மூசு என்னும் அடியேழு உமக்கு ஆறு ஆட்சிவார் உனக்கு யார் அடிவரா வருவா உன் கோலமும் நீயும் ஏய்யா கொஞ்சம் மாத்திக்கிட்டான் என்றெல்லாம் நட்பு இல்ல அதனால மற்றவங்க எல்லாம் பாவம் அவர் தான் அந்த தோழனா இருந்ததுனால அந்த மாதிரிலாம் கேட்டார் யான் செய்யும் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் புரிசுகளுக்கு உடனாய் என்னுடைய தோழனுமாய் இருந்தா யான் செய்த நல்லது கெட்டதெல்லாம் செய்வேன் செய்யது சரியுமா ஐயா நீ வந்து நான் போகும்போது சத்தியம் பண்ணும்போது மயில மரத்துக்கு போகணும் மயில மரத்துக்கு போவார் சரி நீ மறுநாள் காலையில சிவலிங்கத்திட்ட வந்துடணும் வந்துடுவார் பாவம் வச்ச ஆள் மாதிரி ஏன் அந்த என்னுடைய தோழனுமாய் ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் இப்படி எல்லாம் இருந்த பெருமானி இப்படி பாமர அது நினைத்து நினைத்து அப்படி அதனால இப்படி பாம்பு பூண்பதும் பொங்கரவும் சரி வாயினால மனுஷன் பேசுறானா கலகலப்பான்னா அதுவும் கிடையாது இருந்து போறோம் இப்ப கோயம்புத்தூர்ல வராங்க இருந்து போறோம்னு வச்சுங்க எப்ப வந்தாய் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் திருக்குறிப்பு தான் அது அவர் கையே அந்த ஜாட தான் வாய்னால மனுஷன் திறக்கல என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் திருக்குறிப்பே என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் திருவாயே வல்ல திருவாயில கிடையாது திருக்குறிப்பு அப்படி இருக்கிறதும் அப்படியே புன்முருவலா பாக்குறதும் பெருமான் இப்படி இப்படி இப்படின்னு ஓஹோ எப்போ வந்தீன்னு கேட்குறீங்களா அப்படின்னு எம்பெருமான்தன் திருக்குறிப்பு அதனாலதான் அவர் பார்த்தார் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேரி என்னடி உங்க பெரிய சிவபெருமான் சிவபெருமான் பூசினா திருநீர் தான் பூசுறது போட்டுக்கிட்டா பாம்பு தான் போட்டுக்கிறது பேசினா கலகலப்பா கூட நாலு வாரத்தை பேசுறதில்ல எங்க எழுந்து வரும் காசியில இருந்து ஒருத்தர் தலையாத்திரம் பண்ணிட்டு வர்றாரு திருவண்ணாமலை வந்தாருன்னா எப்போ வந்தீங்கன்னு கேட்கறது இல்ல காசி என்னதான் பேசுதோ அப்படின்னா என்ன பண்றது காசியில இருந்து வந்தீங்களா உட்காரு உட்காருங்க அப்படின்னா உட்காருங்க என்ன இன்னும் ஏன் திருவண்ணாமலை வருவோமா நாங்க அது காசியை விட்டுட்டு எப்போ வந்தீங்கன்னு கேட்டு என்ன ஏன் வேணும் காசு சாப்பிடுங்களா அது கேட்டாலும் கேட்டா பரவாயில்ல எங்களுக்கு பேசுவதும் திருவாயால் மலை போலும் காணீடி யாருடைய இந்த பெருமானுக்கு ஆட்படுவா போடி அருமை அருமை அதெல்லாம் அருமையாக பாடிய பகுதி அதெல்லாம் பின்னால பார்ப்போம் எனவே இப்படி பேசில் தாம் ஈசனே எந்த பெருமானே என்றென்றே பேசி பேசி பூசில் தான் திருநீரே நிறைய பூசி இது வேற சொல்லணும் அது ஏன்னா அப்படி தொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது இப்படி நீங்க என்ன அப்படி வைக்கிற பழக்கம் வேணாப்பா நல்லா சும்மா அள்ளிய பூசு பரவாயில்ல என்ன பண்ற போது திருநீர் ஒண்ணும் பண்ணாது பூசில் தான் திருநீரே நிறைய பூசு போற்றி எம் பெருமானே என்று பின்ற நேசத்தால் பிறப்பிறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானி நீ யாரை நீ ஆட்கொள்வாயினா பூசினால் பேசினால் உன்னையே பேசணும் பூசினால் திருநீரையே பூசணும் இப்படி யார் இருந்து உன்னிடத்தில் அன்பு செலுத்தார்களோ அவருடைய பிறவியெல்லாம் நீக்குவாய் அப்படிப்பட்டதான் நீ பெருமான் நல்ல அது உன்னுடைய தன்மை கூட அப்படி இருக்கின்ற நீ மேசத்தால் பிறப்பிறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானி அப்படி இருக்கிற நீ என்னையும் ஆண்டாய் நான் எப்படிப்பட்டவன் பூசில் தான் திருநீர நிறைய பூசல பேசில் தான் எந்தா எந்த பெருமானி என்றென்றே பேசவும் இல்லை என்ன பண்றது அவா வெள்ள நீ அப்பா இந்த ஆசைன்னு இருக்க அந்த ஆசைங்கிற ஒரு பெரிய வெள்ளம் அந்த வெள்ளம் எங்க இருக்குனாரு அடியே தான் இருக்கு அப்ப ஆசைங்கிற ஒரு பெரிய வெள்ளத்தை உடைய கள்ளன் பாவம் உண்மையா ஆசை இருக்குதா அவருக்கு ஆசை இருக்குதா உற்றாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரையான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் என்று இருந்தவர் ஆனாலும் போன்ற ஆன்மாக்கள் இப்படி இந்த அவாமா அவாவாகிய வெள்ளத்திலேயே அழிந்து கிடக்குது என்பதற்காக அந்த அவா வெள்ளத்தை தன்பால் ஏற்றி கொண்டு பேசுறாரு தவிர அதுக்கு ஏது பற்று ஒண்ணுமே அதனால அவா வெள்ள கல்வனேனை திருவள்ளுவர் அவா அறுத்தல் ஒரு அதிகாரம் பேசினார் அவா அறுத்தல் எத்தனை அதிகாரம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அவாவருத்தல் முப்பத்தி எட்டு ஊழ் முப்பத்தி ஒன்பது அரசியல் வந்துட்டார் அரசியல் அதனால அறத்துப்பால்ல முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அவாவருத்தல் ரொம்ப அருமையா அதுக்கெல்லாம் விளக்கம் எழுதினார்கள் பரிமையாளர் போன்றவர் ஏன்னா நல்ல அவர் தான் மெய்யுணர்வு வந்து இறைவனையெல்லாம் அடைஞ்சிட்ட முப்பத்தாறாம் அதிகாரம் மெய்யுணர்வு முப்பத்தாறு மெய்யுணர்வுன்னா இறைவனையே எண்ணுகிற உணர்வு வந்துட்டது அப்படி வந்தவங்களுக்கு மீண்டும் என்ன அவா இருக்கு அவாவரத்திலே முப்பத்தி ஏழாவது ஏற போகுது எப்படி போவோம் அதாவது நீங்க எவ்வளவு பற்றற்று போயிருந்து அந்த இறைவன் திருவுருளை பெற்றாலும் கூட ஒரு வழி அந்த ஆசை வருமா ஏன்னா இது வரைக்கும் அந்த ஆசையோடவே இருந்துட்டுமா அதனால அதனால தான் அந்த ஆசை வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணணும் கேட்டா மீண்டும் என்ன பண்ணணும்னு கேட்டா ஒரு நிலைக்கு வந்து தக்க வந்த பிறகு கூட மீண்டும் இறைவனையே வணங்குவோம் இறைவனுடைய அடியாரோடவே இருந்து விட்டா அந்த ஆசை வராது அதுக்காக தான் பன்னெண்டாம் ஜோத்தர் என்ன பண்ணிச்சு செம்மலர் நொண்டால் சேரலொட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்ன தொழுவி பன்னெண்டாம் ஜோத்தர் முடிச்சு நீங்க அந்த மாதிரி எவ்வளவுதான் உள்ளுணர்வு ஏற்பட்டு அது இருந்தா கூட சமயத்தில் அந்த மாதிரி லேச ஒரு எண்ணம் வந்தா வரும் அந்த எண்ணம் வருவதல் கூடாது என்பதற்காகத்தான் ஒரு தகுதி வந்த பிறகும் கூட நீ கோயிலுக்கு போகணும் தகுதி வந்த பிறகு கூட நீ அடியாரோடு இணைஞ்சி இருக்க வேண்டும் என்று பன்னிரெண்டாம் ஜோதிடம் சொல்லிட்டு அதனாலதான் போன நம்ம சொல்றோமே சில பேர் வந்தது மாதிரி நான் எல்லாம் கோயிலுக்கு போக வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு சொன்னாலே உண்மையா வேலை இல்லைதான் <laughs> உண்மையா வேலை இல்லைதான் வந்து என்ன பண்ண போறாரு ஒண்ணும் இல்ல அப்படி சொன்னாலே அங்க முனிப்பு இருக்குன்னு அர்த்தம் முனிப்பு இருக்குன்னு அதுல எவ்வளவு பெரிய ஞானியரா இருந்தாலும் அந்த ஒருபடி வருகிற ஆசை கடந்த பேர்களும் கடப்பரோ மக்கள் மேல் காதல் ஒரு பாட்டு எல்லாம் கடந்தா கூட பிள்ளைய பார்த்தா அந்த ஆசை விடாது இங்கே இருந்து போகும் காசிக்கு திருப்பதி மனத்துல பரிந்து ஒரு கடிமெல்லாம் வாங்கிட்டு போவோம் வாங்கிட்டு போய் அங்கே தங்கும் இனிமே வர்றதில்லை எல்லாத்தையும் விட்டுட்டேன் ஒன்னையும் கண்ணால பார்க்கலன்னு போய் ஒரு மாசம் ரெண்டு மாசம் அப்படி இருந்த உடனே அப்படி என்ன வேணும் இந்த எல்லாத்தையும் சரிதான் இந்த பேரப்ப சாயந்தரம் பாட்டி பாட்டி பாட்டி பாட்டின்னு வந்து என் கையில எங்கேன்னு ஒண்ணு வாங்கணும் உனக்கு அதுதான் திரும்ப என்னமோ போல இருக்கு அப்படின்னு நினைக்கும் இல்ல அந்த ஒண்ணு நினைச்சேன்னு என்ன பண்ணும் ரெண்டு மாசமா இருந்த காசியை விட்டுட்டு சரி இந்த ஒரே ஒரு தரம் போய் பேரனை பார்த்துட்டு வரலாம் இங்க வரும் இங்க கோட்டையை விட்டுடும் <laughs> அடிப்படும் அதனால அந்த ஒரே ஒரு சிறு ஆசை என்னாச்சுன்னா இங்க வரும்படியா செய்து அதனால இந்த அபாவரத்தலை கொண்டு முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் வைத்தார் திருவள்ளுவர் முதல் அதிகா முதல் குரல்லயே பாடும்போது அப்படியே ஒரு பெரிய பூதம் மாதிரி அவாவென்ப ஆசைங்கிறது எல்லா உயிர்க்கும் மனித இனத்துக்கு மட்டுமல்ல எல்லா உயிர்க்கும் இருக்கு ஆசை அவா என்ப எல்லா உயிர்க்கும் எதுவரை இருக்கும் எஞ்ஞான்றும் என்னைக்கு இருக்கும் அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் இருக்கும் இருப்பதனால என்ன வரும் தவா பிறப்பினும் வித்தினர் அந்த ஒண்ணுனாலதான் மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து வர்றதுக்கே காரணமாச்சு அப்ப அவா என்பது ஆசை என்பது பிறவியின் வித்து பிறவி விதை அந்த விதை இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு பிறவி கிடைக்கும் அந்த விதை நம்ம இல்லைன்னு சொன்னா முளைக்காது இப்படி சொன்னார் திருவள்ளுவர் அவா என்ப உனக்கு எனக்கு மட்டுமல்லப்பா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்திய நாட்டில் இருக்கிறவங்க மட்டுமல்லப்பா மக்கள் இனத்துக்கு மட்டுமல்லப்பா ஓரடி உயிர் கூட அவா என்ப எல்லா உயிர்க்கும் எதுவரைக்கும் எஞ்ஞான்றும் எப்பவும் அது இருந்தா என்ன பண்ணி தொலைக்கும் தவா பிறப்பி எனும் வித்து அது அந்த பிறப்புங்கிறத என்னைக்கும் கரும்படியான விதை அதுதான் விதை என்றான் அதான் ஆழ்வாரல் பார்த்தாங்க அற்றது பற்றனில் உற்றது வீடுன்னு இந்த பற்று இருக்கிற வரைக்கும் இங்கே இருப்போம் இந்த வீட்டில் இருப்போம் இந்த பற்றுங்கிறது நீங்கன்னா அந்த வீட்டுக்கு போடலாம் எந்த வீடு இறைவன் இருக்கிற வீடு இப்படி எல்லாம் எனவே அவா வெள்ள கல்வனேனை இந்த அவாவாகிய ஆசை கடலை உடையவனாக இருக்கிற நாம் அவா வெள்ள கல்வனேனை மாசற்ற மணிக்குன்றே எந்தாய் அந்தோ என்னை நீ ஆட்கொண்ட வண்ணம் தானே அதனால நீ வந்து உன்னையே பேசி உன்னையே வணங்கி உன்னையே திருநீரையே பூசிக்கொண்ட பொருளை நீ ஆண்டாய் அதுல பொருள் இருக்குது ஆனா அவாவெல்ல கல்வனையும் நீ ஆண்டாய் அது உன்னுடைய கருணை தவிர வேறு எதுவும் இல்லப்பா என்று கருதி தன்னுடைய சிறுமியை நோக்கி சொல்லுகிறார் வண்ணந்தான் சேயதன்று வெளிதே என்று அநேகன் ஏகன் அணு அணுவில் இறந்தாய் என்னந்தான் எண்ணந்தான் தருமாறி இமையோர் கூட்டம் எய்துமாறு அறியாத என்றாய் நான் வேடிக்கையா சொல்றது இந்த பையங்களுக்கு இல்ல அல்லவா எப்பா நீங்க இங்க கருத்தரங்கு நடக்குதுன்னு போறீங்களே கருத்தரங்கு ஏதாவது ஒரு பொருளை பத்தி கரு பேசுவாங்க அல்லவா அது பேசுற கரு கருத்தரங்குனாலே ரொம்ப சுவையா போடணும் இப்ப கருத்தரங்கன்னு போட்டு அந்த கருத்துக்கே வராம மற்றதெல்லாம் பேசிட்டு போடும் அப்படி இல்லாமல் எடுத்துக்கொண்டு ஒன்றே பேசுகிற அந்த இதா இருக்கணும் அது அது யார் யாரும் திருநெல்வேலியிலிருந்து வரலையே திருநெல்வேலி இல்லையா அல்ல திருநெல்வேலியில ரொம்ப அருமையா செஞ்சாங்க அந்த மாதிரி விஷயம் தமிழகம் முழுதல நீ எங்கேயுமே செய்யலதான் திருமணங்களும் செய்யவில்லை ஆமாம் நாங்க தான் பாக்குறோமே திருமணங்கள்ல இருந்து நான் சொல்லி கூட இருக்கிறேன் ஒரு பாட்டினுடைய இதுல அப்படியே ஒவ்வொரு சொல்ல தொடர் மட்டும் கொடுக்கிறது ஆனா இருபது நிமிஷத்துக்கு மேல கூடாது பேச்சாளனுக்கு இந்த கதை பண்ணுவான் இந்த கதையே பண்ணப்படாது நேர சப்ஜெக்ட்ல போகணும் அது சப்ஜெக்ட்ல இருக்கணும் அவைய தீர் வணக்கம் அது ஐயோ அரை நிமிஷம் போயிட்டுதேன்னு பாக்கணும் சரிங்களா அங்க இருக்கவங்களே இங்க இருக்கவங்களே அதெல்லாம் ஒளிஞ்ச ஒண்ணும் இல்லாம <laughs> ஆகலாம் அப்படி வைக்கணும் ஒரு முறை நம்முடைய பழனி ஈசான சிரமம் அவர் எல்லாருக்கும் தீட்சை கொடுத்தவர் அவர் தலைமை தலைமையில தலைப்பு என்ன தெரியுங்களா வையகமும் துயர் தீர்கவி வையகமும் துயர் தீர்கவி எந்த பாட்டு இது வாழ்காந்தர் அது தலைப்பு அதுல அவர் தலைவர் நம்ம அருணையார் வஜ்ரேல் முதலியார் நம்ம அவ்வை சு இப்படி எல்லாம் போயிருந்தோம் ஒவ்வொருத்தர் என்ன ஒருத்தருக்கு வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் அவ்வளவுதான் சரியா இருபத்தி நாலு நிமிஷம் தான் இன்னொருத்தருக்கு வீழ்க தன்புணல் வீழ்க தன்புணல் அவ்வளவுதான் இன்னொருவருக்கு வேந்தனும் ஓங்குக இன்னொருவருக்கு ஆழ்க தீயது இன்னொருத்தருக்கு அரண் நாமமே சூழ்க இந்த இந்த நிலை இருந்தா வையகம் துயர் தீரும் ஞானசம்பந்தருடைய வாக்கு அப்ப வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் அதை பத்தி பேசப்பாங்க வீழ்க தன் பூனல் அதை பத்தி பேசுப்பா வேந்தனும் ஓங்குக மூணாவது ஆளு ஆழ்க தீயது நான்காவது எல்லாம் அரண் நாமமே சூழ்க இந்த ஐந்து செயல் நாட்டில் நடந்ததானால் வையகம் துயர் தீரும் இப்ப ஐந்து பேருக்கும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணித்துளிகள் ஐயிருபது நூறு ஐநாங்க இருபது நூத்தி இருபது நிமிஷம் எவ்வளவு என்னாச்சு மணி ரெண்டு மணி நேரம் இல்ல நீங்க ரெண்டு மணி நேரம் ஒரே ஆள் அறுவை சிகிச்சை பண்றதை விட இது அஞ்சு பேர்ல பண்றாங்க அல்ல நேர அடுத்தவன தீர் வணக்கம் உள்ள போடணும் அந்த இருபத்தி நாலு நிமிஷத்துல இருபத்தி ரெண்டாவது நிமிஷம் வந்த உடனே இந்த இதுல வந்து ஒரு ஒரு புளூ லைட் நீல விளக்கு வரும் பேச்சாளனுக்கு தான் தெரியும் ஏன் இந்த ரெண்டு நிமிஷம் தான் அர்த்தம் இந்த இருபத்தி நாலாவது நிமிஷம் வந்துருந்தா எல்லாருக்கும் தெரியற மாதிரி சிவப்பொழி வந்துடும் சிவப்பொழி வந்துடும் அதுக்கப்புறம் நீங்க என்னதான் உட்காரியா அறுக்கிறேன் அப்படி நடந்து திருநெல்வேலியில இருபத்தி நாலு மணித்துளிகள் ஒரு நாள் இந்த மாதிரி திருமுறையா இருக்கும் ஒரு நாள் வந்து சித்தாந்த சாத்திரமா இருக்கும் இந்த இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு நிமிஷம் பேசுறதுக்கு முக்கால் மணி நேரம் ஹைஸ்கூல்ல முக்கால் மணி நேரம் பாடத்துறாங்களே காலேஜில் கூட ஒரு மணி நேரம் பாடத்தணும் ஹைஸ்கூல்ல தான் முக்கால் மணி நேரம் எலிமெண்டரி ஸ்கூல்ல முக்கால் மணி நேரம் நடத்துவாங்க இந்த முக்கால் மணி நேரம் ரெண்டு நாள் பேசுறதுக்கு ஏறத்தாழ திருப்பனந்தால இருந்து ஒரு முன்னூத்தி எழுநூறு கிலோமீட்டர் பயணம் போகணும் ரெண்டு நாள் ஆனா பேச வேண்டிய நேரம் என்னமோ ரெண்டு நாளும் சேர்ந்து முக்கால் மணி நேரம் ஆனா ரொம்ப அருமையா இருக்கு அது மாதிரி வந்து வேற எங்கேயுமே அது மாதிரி வைக்கல திருவண்ணாமல்ல வைங்க ஆனா ஒண்ணு இது ஆள் வராதுன்னு ஏன்னா சப்ஜெக்ட் தான் நிறைய பேசுவோம் வேற எதுவும் பேசுவோம் கதை கதைக்கு போனாதான் போச்சு இது இன்னைக்கு எடுத்துட்டேன் பல பல பாட்டு இருக்கு அது மாதிரி இந்த ஒரு பாட்டு மட்டும் இல்லை அருமை அப்பர் சுவாமிகள் சிவகதி விளையுமன்றி அருமை சிவகதி விளையுமன்றி அப்ப சிவகதிங்கிற அறுவடை பண்ணலாம் எப்படி இருந்தா மெய்மையாம் உழவை செய்தல் இது உழவு விருப்பெனும் வித்தை வித்தி அப்புறம் என்ன பொய்மையாம் கலையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையே நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் ஏழு செய்தி சிவகதி விளையும் என்று தமிழகத்தில் எங்கேயும் வரைக்கும் இது மாதிரி போட்டது ஏழு பேர் இவங்களை என்ன பண்ணுவோம்னா ஏழு ஏழுகா ஒன்னே முக்கால் மணி நேரம் கொடுத்தா போதும் தலைவருக்கு அரை மணி நேரம் ஒன்னே முக்கால் ரெண்டே கால் தான் எட்டு பேர் ஆனா ஆனா டயத்தை மீறினா மெய்க்கு நிறுத்தி விடணும் ஆமா ஆமா வன்மையானதுதான் மீமையாம் உழவு ஏன்னா அந்த நாடு விவசாய நாடு எப்பா இப்படி உழுது விதைய போட்டு அப்புறம் வந்து களை எடுத்து தண்ணீரை ஊற்றி தினமும் போயிருந்த ஆடு மாடு இல்லாம வேலிகள் எல்லாம் பார்த்து அப்படி இருந்தா தானப்பா அறுவடை பண்ற ஆமா சாமி அது போலதான் இந்த ஆன்மாக்களுக்கு சிவகதி வேணும்னா மெய்மையாகிய உழவு பிடிக்கணும் ஆசைங்கிற விதைய போடணும் இந்த பொய்யுங்கிற கலையை எடுத்துடணும் பொறைங்கிற தண்ணிய ஊத்தணும்டா மேட்டூர் டேம்ல இருக்கா இல்லையே தெரியல உங்ககிட்ட இருக்குல்ல பொறைங்கிறது அதை ஊத்துடா இந்த தண்ணி ஏன் வத்துது அதுதான் நூத்தி இருபது இருக்கு நூத்தி ஐம்பது இருக்குன்னு மேல அவனை அடுத்தவனை கேட்கணும் இது பொறைங்கிறது உங்ககிட்ட இருந்ததுன்னு சொன்னா அருமையா பாய்ச்ச வேண்டியதானே அருமையான பாட்டுல அதெல்லாம் பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையே நோக்கி கண்டு விவசாயத்தில் அதான் ரொம்ப முக்கியம் தினமும் போகும் நிலத்துக்கு சொந்தக்காரன் போய் பார்க்கணும் அப்பதான் அந்த நிலம் சரியா இருக்கும் திருவள்ளுவர் செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஓடிவிடும் வேற எந்த ஆள் சொன்னான் திருவிழுதுரம் ஒவ்வொரு நாளும் அந்த நிலத்துக்கு உரியவன் போய் பார்க்கலன்னா ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வராம இருந்தா மனைவி எப்படி கோவிச்சுக்குவாள் அப்படி கோவிச்சுக்கும்டா நிலம் அதனால நீங்க நிலமே போன காரணம்னு கேட்டா என்னைக்கு நம்ம குத்தகதாரரை விட்டோம் வாரகாரங்கிட்ட விட்டுட்டு போகலையோ அன்னைக்கே நிலம் போயிட்டு அர்த்தம் போயிட்டு நீங்க வாரத்துக்கு விட்டாலும் குத்தகைக்கு விட்டாலும் தினமும் நாம போகணும் உடைய உடையவன் போகணும் அது போறதை விட்டுட்டோம் இந்த பெரிய பெரிய பெருநிலக்கடாறு பிள்ளைகளுக்கெல்லாம் பேரங்கள்லாம் எங்க நிலம் இருக்குன்னு தெரியாது எனவே எங்க தாத்தா அடிக்கடி போயிட்டு இருப்பாங்க நான் எல்லாம் போறது இல்லை அப்படின்னு பின் என்ன பூட்டுது இல்லை நிலம் அரோகரா போயவே போட்டு ஏன்னா உழுவனுக்கு நிலம் சொந்தம் பாலிசி உழுவனுக்கு நிலம் சொந்தம் பொழிஞ்சே போச்சு இந்த மாதிரி விவசாயத்தை போய் அவர் சிவகதி விளைவதற்கு போனார் அப்பர் சுவாமி இல்லவா அப்பர் சுவாமி ஆனா தம்மையே நோக்கி கண்டு வேலி போடணும்டா ஆடு மாடு அங்க இருந்து வந்து நாலு நாள் இருந்து இந்த பக்கம் ஒரு நாலு பயிர் அந்த பக்கம் நாலு பயிர் தான் போச்ச பின்ன எது தகவு ஏனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராயில் சிவகதி விளையுமன்றே அருமையான பாட்டில் இதை ஒரு ஆள்கிட்ட கொடுக்கறத விட எட்டு ஆள் கருத்தரங்கம் என்று போடுறது முருகா முருகா இதெல்லாம் அங்கதான் இது பண்ண திருப்பணங்களை கூட நான் சொல்றோம் எங்க அவங்க எல்லாம் அது மாதிரி போடுவதற்கு பொண்ணு ஆனா போட்டாருன்னா திருவண்ணாமலை மாதிரி நல்ல திருமுறையெல்லாம் அன்பர்களா இருந்து கேட்டவங்க தான் செய்யலாம் இல்லைன்னா அது என்னமோ பேசுறாங்கய்யா வந்துட்டேன் ஏன்னா வெறும் கதை கேட்டே பழக்கம் அதனால அந்த சீதராமன் கதையும் அல்லது பாரத கதையும் கேட்டே போடுவான் அவங்க என்ன பண்ணுவாங்க இதை பாவம் பின்பற்றவே முடியாது என்னமோ பேசுறாங்க அவங்களுக்குள்ள அதுக்கு நாம என்ன பண்றது நாம என்ன பண்றது ஆகவே சொல்ல வந்து அதனால இப்படி ஆமா பிறப்பிறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானி அவா வெள்ள கல்வனேனி மாசற்ற மணிக்குன்றே எந்தாய் அந்தோ என்னை நீ ஆட்கொண்ட வண்ணம் தானே என்னை ஆட்கொண்ட அந்த அமைப்பு இருக்குதே அது நீ எப்படிப்பா ஆண்டாய் என்று கேட்கிறார் பாத்தீங்களா அது போல ஒரு கருத்தரங்கு போட்டாங்க என்ன கருத்தரங்கினர் எங்கே இதோ இப்ப நாம் நேர்களை தேவலோகத்துக்கு அழைக்கிறோம் தேவலோகத்துக்கு போயிட்டு வருவோம் இதே இருக்கிற யார் இந்திரன் ஏ இந்திரன் மால்பிரமன் எழில் ஆறுமிகு தேவரெல்லாம் அப்படி வச்சுங்க சுந்தர தேவாரம் அர்த்தம் அதனால